சொல்றமே மாதிரி இலக்கண கூறுகள் என்று காலாய் திருவாசகத்தில் காணும் இலக்கண கூறுகள் ஒரு பய இன்னை வரைக்கும் எடுக்கல எந்த இன்னொரு சட்டிலையும் எடுக்கல சிவ சிவ யாராவது நீங்க இங்க இருக்கவங்க எடுத்து எழுதுனீங்கன்னா நல்லது ஏன்னா அந்த வகையில பார்த்தா அன்னி அன்னை என்ற சொல்லினால தோடி அழைக்கிறார் சரிங்களா அது தொல்காப்பியத்துல அந்த சூத்திரமே இருக்கு இவ இம் சிலவோ என்று இப்படி நடக்கிறதா பல அமரர் உன்னற்கரியான் எத்தனையோ தேவர்கள் அவன் நினைத்து கூட பார்க்க முடியாத வேண்டியவன் உன் நற்கரியான் ஒருவன் இங்க ஒருவன்கிறது என்னன்னா ஒப்பற்றவன் அர்த்தம் ஒருவன் இருஞ்சீரான் இருங்கிறதுக்கு என்ன பொருள் கேட்டா மிகப்பெரியன்னு அர்த்தம் இருஞ்சீரான் இரண்டு சீர்னு சொல்லக்கூடாது சரிங்களா இருக்கின்ற சீர்னு சொல்லக்கூடாது மிகப்பெரிய சீர்னு உடைய இரு பெரிய என்று இரும் சீரான் சின்னங்கள் கேட்பச் சிவனென்றே வாய் வீரப்பாய் ஏன்னா ஏற்கனவே படகுன தோழி தான் எனக்கு தூங்குறா இதுக்கு முன்ன பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்கேயாவது அப்படி சங்கு ஒலி கேட்டுன்னு வச்சுங்க ஏ கோயில்ல பூஜை நடக்குதுடி அப்படிம்பா எதாவது அந்த ஒலி கேட்டுதுன்னு சொன்னா அவ்வளவு பக்தியா இருப்பாளாம் அப்படி இருக்கிற நீ தூங்குறியேடி சின்னங்கள் கேட்ப ஏதாவது ஒரு சின்ன மணி ஓச மாதிரி கேட்ட உடனே இருடி இருடி சிவசிவா காலம் ஆகுதுடி காலம் ரெண்டாம் காலம் என்று சொல்லியேடி சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீசேர் மெடுகொப்பாய் தென்னாருடைய சிவனே போற்றி அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே உருகி என்னாட்டவர்க்கெரிவா போற்றின்னு அழுவியடி தென்னா என்னா முன்னம் தென்னா பாண்டியனி என்று பெருமானி சொன்னோம்னா சீசேர் மெழுகொப்பாய் மெழுக கொண்டு நெருப்பில் வச்சான்னா அப்படியே உருகும் அது போல உருகுயடி இப்ப நாங்க அரை மணி நேரமா என்ன பேசுறோம் வேறு நீ தென்னான்னு சொன்னாலே அப்படி உருகுவேடி இப்போ என்னான என்னறையன் இன்னமுதென்று எல்லோவும் சொன்னோங்கள் இப்ப நாங்க என்ன அரை மணி நேரமா என்னானை என்னுடைய தலைவன் என் அரையன் எனக்கு மேலானவன் இன்னமுதன் அமுதமானவன் என்று எல்லோமும் சொன்னோங்கள் ஒரு பதினஞ்சு பதினாறு பேருக்கு சொல்றேன் நீ தூங்குடியேடி உம் வெவ்வேறாய் சொன்னோங்கள் அருமையானது முன்ன சேர்ந்தாப்பிலையும் சொல்லி பார்த்தாங்க ஏ சத்தம் போடாதீங்க நான் அனுப்புறேன் என்ன ஏய் எந்திரிக்கிறியா நான் தாண்டே அப்படின்னு தனித்தனியாவும் சொல்லி பார்த்தாங்களாம் சேர்ந்து சொல்லி பார்த்தாங்களாம் தனித்தனியாவும் சொல்லி பார்த்தாங்களாம் வெவ்வேறாய் சொன்னோங்கள் இன்னும் துயிருதியோ இன்னுமா தூக்கம் வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் இதுல என்ன சில பேர் நடிப்பாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தூங்குற மாதிரி நடிப்பாங்க அது மாதிரி நடிக்க மாட்டியேடி ஆனா இப்ப நடிக்கிறியா ஒரு கால் நடிக்கிறியோ வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு இப்படி சொல்லும் போது இப்படி வச்சுக்கணும் என்ன என்ன தூக்கமோ தூக்கம் இந்த மாதிரி தூக்கம் உண்டா அப்படின்னு அப்போ நீ என்னாடி தூங்குறேன்னு அவளை சொல்லாம தூக்கத்து மேல வச்சு அது என்ன தூக்கமோ இப்படி ஒரு தூக்கம் எனக்கு யாரு கண்டா என்று தூக்கத்து மேல வச்சு சொல்றா ஏன் சோடிய திட்டப்படாதான் திட்டப்படாத தப்பா நினைக்காம இருந்தீங்கன்னா சொல்றேன் கொஞ்சம் திருப்பாவையில கொஞ்சம் கோபமா ஊமையோ செவிடோ அப்படிலாம் வருது ஊமையோ செவிடோ அடியே அல்லவா வன் செவியோ நின் செவிதான் உன் காது கொஞ்சம் வலிமையான காதோ சீக்கொல் டு செவிடுதான் ஆனா சொல்ல அது சொல்ல சொல்ல வன் செவியோன்னு ரொம்ப நாகரிகத்துல என்ன பண்ற எனவே என்ன தென்னா என் எது எதுங்க ஆமா சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்ன முன்னும் தீசேர் மெழுவப்பாய் என்ன என்னறையன் இன்ன முதன்று எல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் சொன்னோங்கேள் சேர்ந்தும் சொன்னோம் தனித்தனியாவும் சொன்னோம் இன்னும் துயிலுதியோ மண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிட வாழான்னா சத்தமே காணாமேடி உள்ள இருக்காளா இல்லையான்னு கூட தெரியலையே வாழா கிடத்தியால் என்னே துயரின் பரிசேலோர் என்பவாய் கோழி சிலம்ப சிலம்பும் குருவுங்கும் ஒரு தெருவில் கோழி கோன்னு போச்சுன்னா அது மாதிரி இன்னும் பல இதுக்குதான் சிலம்பும் குருகெங்கும் குருகுகள்லாம் பார்த்து கூதான் ஏழில் எம்ப எம்பும் பெண் தங்கங்கும் அங்கங்க கோயில் அஞ்சு மணிக்கெல்லாம் பூஜை ஆகின்ற பொழுது ஏழில் என்பது ஒரு கருவி அது அப்படியே ஒழிச்சதுன்னு ஒரு கோயில்ல அந்த யாழ் மாதிரி ஒரு கருவி சிக்கும் இன்னொரு கோயில்ல தங்கு கேட்கும் இன்னொரு கோயில்ல வீணை கேட்கும் இப்படி பார்த்தா ஒரு கோயில்ல பூஜைன்னா ஒவ்வொரு கோயிலையும் பூஜை நடந்து கொண்டே இருக்குது அந்த மாதிரி ஒரு எல்லாம் கேட்குது ஏழில் எம்ப எம்பும் பெண் சங்கங்கும் ஆனா பாடுகிற பெருமான் யார் கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விழுப்பொருள்கள் அருமையான சொல்லு என்ன பண்றது கேள் எந்த இல்லைன்னா போட்டிருக்க பழம் அந்த இல்லைன்னா அல்லவா இதெல்லாம் ரொம்ப அருமையா அதாவது சங்ககால சொல்லுதெல்லாம் இந்த கேள் இல்லைன்னா போட்டுட்டா கேள்னா சுற்றத்தார்னு பொருள் கேள்னா நீ கேள் கேட்பாயாகன்னு பொருள் இதே இந்த இல்லைன்னா கேள் இதெல்லாம் பொய்யே போட்டுது இப்ப அதனால நமக்கு அந்த புது பொருளா இருக்கு கேள்னா ஒப்புமைன்னு அர்த்தம் கேழில் பரஞ்சோதி ஒப்பற்ற பரஞ்சோதி கேழில் பரங்கருணை ஒப்பற்ற கருணை கேழில் விழுப்பொருள்கள் ஒப்பில்லாத உயர்ந்த பொருள் அந்த ஒப்பு இல்லாத என்ற ஒரு பொருள் அருகி அரு சில சொல்லு சங்ககால சொல் அப்படியே கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விடுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ பாடி இதென்ன உறக்கமோ இதான் இதான் தூங்குறதுக்கு அர்த்தமே வாய் திரவாயி ஆழியான் அன்புடமை ஆமாறும் யுவாரோ இது ஒரு அருமை ஆழியான்னா திருமால் திருமால் பெருமானை நினைந்து கொண்டே இருப்பாராம் ஆனா அவர் எப்படி இருப்பாரு கண்ணை மூடிட்டு இருப்பாரு அப்ப என்ன தெரியும் அதுக்கு அரிதுயில் என்று அர்த்தம் அரிதுயில்னா எல்லாம் நடக்கிறது தெரியும் ஆனா தான் தூங்குவார் தூங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு அரிதுயில் பேர் அது போல நீயும் இங்க வெளியே நடக்கிறதெல்லாம் தெரியும் ஆனா தூங்குற மாதிரி பாவனைய இது திருமால் தூக்க மாட்டேது ஆழியான் மாறும் இவ்வாறோ இல்ல ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனி அப்புறம் என்ன ஏழை பங்காளனையே பாடேனோன் என்பவாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனி இந்த எத்தனையோ ஊழி வரும் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பிரம்மன் ஒரு திருமால் வருவாங்க ஆனா என்றைக்கும் ஒரே ஒப்பற்றவனாக இருக்கிறவன் பெருமான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒப்பற்ற ஒரே ஒருவன் இவன் தான் அவன் யாரு ஏழை பங்காளனையே பாடியேரோர் என்பவாய் இங்க ஏழை பங்காளன் என்ன பண்ணணும்னு கேட்டா ஏழையெல்லாம் ஏழையாக இருக்கிற நமக்கெல்லாம் உதவுவான்னு சொல்றது அப்படி அல்ல ஏழை ஏழைன்னா உமையம்மை பங்காளன் அந்த ஏழைன்னா பெண்ணுக்கு பங்கா கொடுத்துட்டான் எதை கொடுத்துட்டான் இடது பக்கத்தை அவனுக்கு பங்கா கொடுத்து யாருக்கு உமையம்மைக்கு தான் வலது பக்கம் வச்சுக்கிட்டான் பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னா சிவபெருமான் கொடுத்த உரிமை வேற யாரு கொடுத்தான் உடம்பையே கொடுத்தாரு சார் இதை விட பெண் உரிமை கொடுத்துருவீங்களா நீங்க பெண் உரிமை பெண் உரிமை ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாக வாழும் இந்த நாட்டிலிருந்து பிச்சு உதறீங்களப்பா எங்க பெருமான் ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாக வாழும் இந்த இவங்க பழங்கதப்பா எங்களுது உங்களுக்கு புதுக்கதையா இருக்கலாம் எங்களுக்கு பழங்கதை எங்க பெருமானை பொறுத்தவரைக்கும் ஏழை பங்காளனையே ஏழைன்னா உமையம்மை உமையம்மைய ஒரு கூற்றையே கொடுத்து கொடுத்தார் அதுல சரியாக கணக்கு போட்டவர் அப்பர் சுவாமிகள் தான் சார் ஏழைக்கு சரிசமமா பங்கு போட்டார் ஆமாப்பா சரியா இந்த இந்த உடம்புல அப்படி அப்படி நே அப்படி இருந்துச்சுன்னா அப்படி அப்படி இப்படி இருந்து அப்படி இப்படி நே அப்படியே வந்து அப்படி அப்படி வந்து ஒரு பகுதி அம்மாவுக்கு ஒரு பகுதி இந்த மாதிரி பெண் உரிமை தந்தவர் ஒரு யாரும் இல்லப்பான் யாரா இருக்காங்களா ஒருவன் என்னும் ஒருவன் காண்க சம்பந்தி மார்பில் வச்சுக்கிடுவார் மார்பில் வச்சிருப்பார் அந்த அம்மா என்ன பண்ணும் கொஞ்சம் எட்ட உட்காரன்னா சரி உட்காராதான் ஆழ்வார்கள் அகலகில்லேன் என்று அலர்வியல் மங்கை மனவாளா அவங்க இந்த அம்மா அகலகில்லேன் இந்த நெஞ்ச விட்டு மாறு விட்டு அகலவே அகலாதான் ஏமா கொஞ்சம் எட்ட உட்காருமா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னா சரி உம் இங்கேதான் ஆகவே மார்பில் இடம் தந்து உட்கார வச்சிருக்கிறது சம்பந்தி உடம்பையே பங்கு போட்டு ஒரு பக்கம் கொடுத்தது இவர் அப்படியானால் அப்பர் சுவாமி சொன்னார் கணக்கு வாத்தியார் அஞ்சாம் கிளாஸுக்கு போனார் ஏய் ஒருத்தனுக்கு மூணு கண் அந்த மூணு கண் உடையவர் சரிசமமா தன்னுடைய மனைவிக்கு பங்கு கொடுத்தார் கொடுத்துட்டா அவருக்கு எத்தனை கண் இருக்கும் வேற யாரும் கேட்கல அவர் தான் கேட்கிறார் அப்பர் தான் லோயர் கேப்பானா அப்பர் கேட்டு என்ன சார் சொல்லுங்க இந்த ஒரு ஆள் தன்னுடைய சரி சமமா வந்து பெண்ணுக்கு பங்கு கொடுத்துட்டார் ஆனா அவருக்கு மூன்று கண் நெற்றியில ஒரு கண்ணு மூன்று கண் இருக்கு அப்படியானா சரிசமமா பங்கு கொடுத்துட்டா அம்மாவுக்கு எத்தனை கண்ணு அப்பாவுக்கு எத்தனை கண்ணு அப்படின்னு கண் எத்தனை மூணு சரிசமமா பங்கு கொடுத்துட்டார் எத்தனை கண்ணு அப்படின்னு எத்தனை கண்ணு இந்த கண்ணு இடது கண்ணு அம்மாவுக்கு ஆச்சு வலது கண்ணு இவருக்கு ஆச்சு இது வம்பு இல்லை இது பாகம் பிரிஞ்சு போச்சு இந்த நெற்றியில தான் என்ன தகராறுன்னா இங்க இருக்கு கண்ணு இதுல சரிசமமா பங்கு கொடுத்துட்டார் அப்ப என்ன சார் விலங்குலே என்ன மக்கு ஒன்றரை கண்ணர்டா சரி சரிசமமா பங்கு போட்டா ஒன்றரை கண்ணன் கண்டீர் எங்கள் ஒற்றியூர் உத்தமனே திருவொற்றியூர்ல போய் பாடுறாரு கணக்கு வாத்தியார்னா கணக்கு வாத்தியா இருப்பா ஆமா அப்போ சார் சிவபெருமான் ஒன்றரை கண்ணு சொல்லாத ஒன்றரை கண்ணு அதிகமா சொல்லாத கோச்சுவாரு ஆனா கண்ணு ஒன்றரை கண்ணு தான் ஏன் இதெல்லாம் பாதி கொடுத்துட்டாரு என்ன பண்றாரு அதனால ஒன்றரை கண்ணன் கண்டீர் ஒரே ஒருவர் சொன்னது யார் அப்பர் நான் அதை லோயர் யாரும் சொல்ல முடியாது நீங்களே நல்லா அப்பர் சொன்னார் இப்படி ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் அவளை கூப்பிட்டு அப்ப எத்தனை பேர் வரல எட்டு பெண்ணு திருவம்பாவையில் முதல் நாள் உறுதி எடுத்துக்கொண்ட பெண்களில் மறுநாள் காலை எத்தனை பேர் வாராதவர் எத்தனை பேர் முதற்கன் வந்தவர் இதெல்லாம் எங்க சார் கணக்கு போடுறது பாட்டு இருபது இருக்குது இருபது பெண்கள்னு வச்சுக்கோங்க எத்தனை பேர் வந்தவர்கள் எத்தனை பேர் வராதவர்கள் சரியா மூணு வந்தவர்கள் பனிரெண்டு பேர் வாராதவர்கள் எட்டு பேர் ஏன் எட்டு பாட்டு தூக்கத்துல இருந்து எழுப்புது அதனால அப்ப பன்னெண்டு பேர் வந்துட்டாங்க எட்டு பேர் தூங்கு மூஞ்சாட்டு அதனால அங்கங்க இருந்து ஏண்டி எந்திரியம்மா ஏண்டி எந்திரியம்மா எந்திரியம்மா எந்திரியம்மா அப்படி சொல்லி இப்ப எல்லாம் எல்லாம் எண்ணி பார்த்தது இருபது பேர் அப்பா அதாண்டி நேற்று வந்தவங்க எல்லாம் வந்தோம் நினைச்சேன் எல்லாம் வந்தாச்சு சொன்ன உடனே இந்த தூங்கு முஞ்சியெல்லாம் கொஞ்சம் ஏன்டி நெளிக்கிற அப்படின்னது நான் என்னால ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக என்ன எழுப்பினதுனால அப்படின்னா என்னால கூட தாண்டினார் என்னால கூட தான் அப்ப எட்டு பேர் சேர்ந்து எட்டு பத்து எண்பது நிமிஷத்தை ஒழிச்சிட்டீங்க லேடி சரி இன்னுமே வந்து இன்னும் கூடவே வர்றோம் சரி அப்ப சமத்தா வரணும் எட்டு பாடல் ஒருவர் ஒருவரை எடுப்புதல் ஒருவரை ஒருவரை எழுப்பது ஒன்பதாவது பாடல் என்ன அப்படின்னு கேட்டா ஒன்பதாவது பாடல் தாங்கள் எல்லாம் நாம் எதற்காக கூடினோம் என்பதை தங்களுக்குள்ள ஒரு நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள் அப்படி நினைவுபடுத்திக் கொண்ட பிறகு எல்லோருமா சேர்ந்து சரி நாம் குளத்துல குளிக்கணுமே எதுங்க காதார் இல்ல இப்படி வரலாம் அந்த எட்டு பாடல் துயிலெழுப்புதல் ஒன்பதாவது பாடல் நாம் எதற்காக கூடுகிறோம் என்பதை தங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு செய்து கொள்ளுதல் சரி நாம் இறைவனை பாடி நமக்கு உரிய கணவரையும் இந்த நாட்டிற்கு நல்ல மழையையும் நாம் பெறப்போறோம் அப்படி பெறப்போம்னா இறைவனை பாடணும்னா ஏண்டி உனக்கு தெரியுமாடியதுன்னு எனக்கு என்னடி தெரியும் உனக்குடி எனக்கு அவ்வளவு தெரியாதுடி உங்களை கேட்கணும்படி என்ன பண்றதுன்னு ஆஹ் நடிக்கலாம் கோயில்ல ஒரு பாட்டி ரொம்ப நாளா இருந்திருக்காங்க அவங்க கோயிலுக்குள்ளேயே பணி செய்யறாங்க அவங்கள போய் கேட்டாதான் கோயிலை பத்தி தெரியும் சாமியை பத்தி தெரிய முடியும் ஆமடி கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யாரையலா ஏதவனை பாடும் பரிசு ஏண்டா ராஜா நீங்க தான் சின்னஞ்சது பொருசா இருக்கீங்க நாலரை மணிக்கு வந்து கேட்குறீங்களேன்னாரு ஆமா பாட்டி நாங்கெல்லாம் போய் நீராட போறோம் பாட்டி ஆடும்போது பிறகு பெருமான் நினைக்கணும் வாழ்த்தணும் அவனை பத்தி ஒன்னும் தெரியாது பாட்டி எங்களுக்கு நீங்க இங்க இருக்கிறதுனால தெரியுங்கிறீ அல்ல ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் யார் உற்றார் ரொம்ப வேண்டியவங்க யார் அயலார் வேண்டாதவங்க ஏதவனை பாடும் பெருசு என்ன பாடுறது ஐந்து செய்தி அங்கேயும் பஞ்சாட்சரம் தான் ஏதவன் பேர் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யாருற்றார் யாரையலார் ஏதவனை பாடும் பரி பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரம் தான் சாமி அங்கே ஐந்து அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா சொன்ன பிறகு வாங்கடிப்போம் போவோம் குளத்துக்கு அப்படின்னா அது பதினோராவது பாட்டிலிருந்து பதினெட்டாவது பாட்டு வரைக்கும் கையால் குடைந்து குடைந்து கடல் ஆடுது நேராக்கிடி அம்மா எல்லாம் கூப்பிடுவா ஆமடி எல்லாம் எந்திரிச்சு நின்று பத்தொன்பதாவது பாட்டு கரையேறி ஏறி எப்படி இருக்கும் பெருமானி உங்க பிள்ளை உனக்கே அழைக்கலாம் அதனால எங்களுக்கு இப்படியெல்லாம் வேண்டும் என்று சொல்லி முடிச்சுக்கிட்டோம் அப்படி முடிக்கும் போது மணி என்ன சாதாரணமா காலையில ஆறு அஞ்சு ஐம்பது அஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்படி ஆகுது இதெல்லாம் அப்படி கரையில் நின்று இப்படி இது பண்ணும்போது அங்க அந்தந்த வீட்டில் இருக்கவங்க ஏமா இன்னமா குளிக்கிறீங்க நேரம் ஆகல அப்படின்னு அவங்க ஒரு சத்தம் போட இந்த வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாடுகடி பாடுகடி போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளகனின் அந்தமாம் சந்தடிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாலம் போற்றியாம் மார்கடி ஆடியலோர் எம்பாவாய் வணக்கம் நாளைக்கு இதே மாதிரி மூணு ஒன்பதுக்கு நாளைக்கெல்லாம் எழுப்பப்படாது ஒருத்தர் ஒருத்தர் தெரியுதா மூணு ஐம்பதுனா மூணு ஐம்பது அத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு நான் இருக்குண்டி என்னாலதான் நீ கூட காலமாச்சு நாலு இப்படி பண்ணல வரு வருகிறோம் வணக்கம் நன்றி அப்படிலாம் முடிக்கிறது இது மாதிரி திருவம்பாவை அமைந்திருக்கிறதா வேற எங்கேயாவது இல்லையே இல்லையே இந்த அமைப்பு முறைகள் அருமையாக அமைந்திருக்கிறது ஆதலால் தான் திருவம்பாவை திருவம்பாவையே என்று ஏகாரம் பின்னிலைக்கன் வந்தது என மற்றவற்றை பிரித்து இதற்குரிய தனிச்சிறப்பு சொல்வதனால் ஏகாரம் தனிச்சிறப்புமாம் ஏன் சிறப்பு உடைமை பெற்று என்றெல்லாம் சொல்லாமே ஆகவேதான் இப்பொழுது நாம் சென்ற முறை ஒருவரை ஒருவர் துயிலெழுப்பிய நாம் இப்பொழுது அந்த பெண்களுடைய இருந்து என்ன செய்யறாங்க சரி நாமெல்லாம் இந்த நேரத்துக்கு நாலு பத்து நாலு இருபதுக்கு கூடியிருக்குமே எதுக்காக கூடியிருக்கிறோம் என்று கேட்கிறார் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனி உன்னை பிரானாக பெற்ற உன் தீரடியோ பெருமானி வேற யாருக்கோ அடிமை செய்யாமல் உனக்கு அடிமை செய்தனே உனக்கு அடிமை செய்தனே அது எங்களுக்கு பெரிய பேரு பேரு சாமி நம்ம இதுல கூட பூமியில் எவர்க்கும் ஏனி அடிமை செய்யோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழும் ஆடுமே பள்ளு பாடு இதெல்லாம் வைக்க மாட்டானே நேற்று ஒரு வைக்கலையே உன்னில காட்டப்படாதா எனவே உண்மை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னை பெருமா தலைவனாக பெற்றது இருக்குது அதுவே எங்களுக்கு பெரும் புண்ணியம் என்ன புண்ணியம் செய்த நெஞ்சனி என்ன மாதமும் செய்த நெஞ்சமி ரெண்டு பெரியவர் சொன்னாங்க என்ன மாதமும் செய்த நெஞ்சமின்னு ஒரு பெரியவர் என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமி வேற யாருக்கும் அடிமை இல்லாம பெருமானுக்கு அடிமையானமே அதனால உன்னை பிரானாக பெற்ற உன் பெற்றன பெருதற்கரியது சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரேயம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இந்த வேண்டுகோளை விண்ணப்பித்து உன்னிடம் பெறுவதற்காகத்தான் நாங்க இதெல்லாம் காலையில வந்து நேரம் செய்யறோம் அது கொடுத்துட்டா போதுமாடா ராஜா அப்படின்னாரு இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியில் என்ன குறையும் இலே மேலோர் என்பவாய் இந்த வேண்டுகோளை மட்டும் நிறைவேற்றி எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அடியவங்களுக்கு வேற எந்த குறையும் இல்லை பெருமானி ஆகவே தன்னுடைய எதற்காக நாம் கூடினோம் எதை பெறுவதற்காக நாம் என்ன குறிக்கோளுக்காக நாம் கூடினோம் என்பதை இந்த பாட்டு வழங்கும் அது குறிக்கோள் பகரல் என்று தலைப்பு கொடுக்கலாம் தலைப்பு கொடுக்கலாம் இந்த திருவாசக பாட்டுக்கு தலைப்பு கொடுக்கணும்னா குறிக்கோள் பகரல் இந்த பெண்கள் கூறியதற்கு என்ன குறிக்கோள் என்பதை சொல்லிக் கொள்ளுதல் என்ற அவர் சொல்லும்போது முன்னிரண்டடி பெருமானை பற்றி ரொம்ப அருமையாக முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருடி இந்த உலகத்துல பழமை பழமை பழமை பழமை பழமைன்னு இருக்கா எது பழமையோ அந்த பழமைக்கும் பழமை பெருமை ஏன் அப்படின்னு அவன் ஒரு ஆள் தான் கிபி கிமு இல்லாத ஆளும் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதி ஆதி அந்த மட்டும் இல்ல முதல் நடு இறுதியும் இல்ல முதல் ஒண்ணு இருந்தாதான் அப்புறம் நடு நடுன்னு ஒண்ணாதான் இறுதி முந்திய முதல் நடு இறுதியும் உலக தோற்றத்துக்கு நமக்கு முந்திய முதலாக இருக்கிறான் நடுவா இருக்கிறான் இறுதியா இருக்கிறான் ஆனா அவனுக்கு முதல்ல நடுவில்லை இறுதி அதனால் முன்னை பழம்போர்க்கும் முன்னை பழம்போருடைய பழமையாக இருக்கிறான் சரி இந்த புதுமை புதுமை புதுமை புதுமை புதுமைங்கிறாங்களே இப்ப இந்த செகண்ட் புதுமை அடுத்த செகண்ட் வந்துட்டு அது பழமையாயிடுது அப்புறம் நீ அடுத்த செகண்ட் தான் அந்த மாதிரி வருகிற பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியணி அந்த புதுமைக்கும் புதுமையா இருக்கிறான் காரணம் என்னன்னு கேட்டா என்றும் அழியாதவனாக இருப்பதனால எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருப்பதனால எல்லா செயல்களையும் அவனே ஆய்த்து ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் தொழும்பில் இவ்வளவு ஆன்மாக்களுக்கும் இத்தனை உயிர்களுக்கும் வினை போக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் முழு செய்து கொண்டே இருக்கலாம் ஓய்வு பெறது இல்லை ஆதலால் என்னைக்கு இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு நாள் ஒரு புதுமையை கொண்டாந்தாலும் அந்த புதுமைக்கு அவன் மேலும் புதுமையாக தான் இருக்க போறான் இந்த புதுமை கண்டவன் இறந்து போடுவான் ஆனா அந்த புதுமை அந்த புதுமைக்கு அவன் இன்னும் புதுமையா போயிட்டே இருப்பான் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றிய ஒரு காலத்துல பூஜை பண்றதுன்னா கௌபீரணம் கட்டிருக்கணும் அதுக்கு மேல வேஸ்ட் கட்டிருக்கணும் அதுக்கு மேல ஒரு துண்டு கட்டிருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி கட்டாத இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கவங்களுக்கும் பெருமான் அருள் செய்துட்டு இருக்கிறோம் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியணி ஏன் நம்ம இந்தியாவிலேயே காசியில இப்ப நாமெல்லாம் போனோம்னு சொன்னா அந்த திருமணியை தொட்டு கும்பலான்னு நீதி இருக்கு காலையில போனோம்னா அந்த வழிபாடு முடிஞ்ச பிறகு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் செய்யலாம் நம்ம கீழே கங்கை நீர் எடுத்து விஸ்வநாத சுவாமி தலையில அப்படியே அபிஷேகம் பண்ணி தலையில எடுத்து ஒத்தி கண்ணில் வச்சுக்கலாம் இது நாம செய்யற வழிபாடு ஹிந்தி வாலா வந்தா அவனுக்கு மேலும் கூட்டம் இருக்குது அவனுக்கு பெரிய நிறைய பெரிய ஸ்டேட்டுக்கிட்டா இருப்பான் அதனால என்னட்டேன் பகவான் அப்படிமா எட்டு பகவான் பகவான் அப்படின்னு உண்மை பிரானாக பெற்ற இந்த பெற்றல் என்பது பெறுதற்கரிய ஒன்றை பெறுவது அதான் சிவா நானியோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் இப்ப பெற்றது என்ன யாரு தேர்ந்து குருநா ஆண்டவன் யார் பெற்றது ஒண்ணுமில்லாத கேவலம் நான் பெற்றது எனவே தன்னுடைய பெருமை அவனுடைய பெருமை அந்த மந்திரத்தின் அருமை சிவாயனமயன பெற்றேன் அதனால உண்மை பிரானாக பெற்ற வேற யாரையும் இல்லாம ஒன்னு தலைவனா பெற்றுக் கொண்டமே உன் சீரடியோம் அதனால பெருமானி உன்னடியா தாழ் பணிவோம் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோமோ அவ்வளவு அன்பும் அடிமையும் உன்னுடைய அடியாரத்தில் வச்சிருக்கும் ஏன் நம்முடைய சித்தாந்த நெறியில பெருமானையும் பெருமானுடைய அடியவரையும் வணங்கும் அதான் நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மாரை செஞ்சது பெருமாண்டத்தில் எவ்வளவு அன்போ அவ்வளவு அன்பு அடியவர்களுக்கு ஒரு பெரியவர் சிலம்போசை கேட்பார் தினமும் பூஜை முடிஞ்சிட்டு சிலம்பு ஓசை காதல விழும் அப்படிப்பட்ட பெரியவர் சேர நாட்டு பேரரசர் சேரமான் பெருமான் ஏதோ ஒரு டோபி வந்து வண்ணார் துணி இனி இருக்கும்போது உலர் மண்லாம் மேல பட்டு போயிடுச்சு ஓவர் மண் அது வெள்ள வெள்ளையன்னு இருக்கேன் அதோட எங்கேயோ அவசரமா துணி மணிலாம் துவைச்சி துவைச்சி போட்டு வீதியில வர்றார் இது யானை மேல வருது அடா அடா மேலப்பட்டது அவருக்கு அந்த ஓர் மண்ணா தெரியல திருநீரா தெரிஞ்சது பூசு நீரு போல் உள்ளம் பூனீரர்கள் அப்படி ஞாபகம் வந்துட்டது அடாராளா அந்த திருநீர் பூசியிருக்கார் அவர் வர்றாராட்டிருக்கே யானையில் இறந்து இறங்கி விழ அவன் பிடிச்சு போய் ஐயோ அடியேன் அடிவண்ணான் அப்படிங்க அடியேன் அடிச்சேரன் என்று சொல்றேன் உண்மணியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் பெருமானி உனக்கும் உன்னுடைய நீ எங்களுடைய வாழ்நாளை அப்படியே சத்தம் பண்ணுவோம் அன்னவரே எம் கணவராவா என உன்னுடைய அறிவர்களாக இருப்பவர்கள் தான் அரியனுக்கு வேற யாருக்கு ஆனா உன்னுடைய அடியவர் தான் அப்போ எனக்கு கணவன்மார் வேணும்னு சொன்னா அதுக்குரிய தகுதி என்னன்ன நல்ல பெருமாண்டத்துல அடியவராய் நல்ல திருநீர் எப்போது அணிந்திருப்பவராய் உருதுராக்கம் பூண்டவராய் திருவைந்தெழுத்த இடையரா சொல்லுவவராய் எவர் அவர் தான் கணவர் அன்னவரேயம் கணவராவார் அவர் உவந்து சொன்ன பரிசே தொரும்பாய் பணி செய்வோம் அவர் காலாலிட்ட பணியை நாங்க தலையால செய்வோம் வேற எங்களுக்கு தெரியாது அப்போ உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனக்கும் உன் அடியவருக்குமே வழிபாடு செய்வோம் உன்னுடைய அடியவரே எங்களுக்கு கணவராக ஆக வேண்டும் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலே மேலோர் என்பவாய் இந்த வேண்டுகோள் மட்டும் நிறைவேறும்படியா நீ கொடுத்து விட்டால் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை இதுதான் குறிக்கோள் அப்ப அந்த பெண்கள் இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துயிலெழுப்பிய பெண்கள் என்ன குறிக்கோள் இருக்கிறார்கள் என்றால் உன்னையும் உன் அடியவரையும் வணங்கவும் உன் அடியவரைத்தான் கணவனாக பெறுதலையும் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறோம் என்பது சரி அப்படி இருக்கும்போது நம்ம யார பாடணும் எதிர்த்து நீர்நிலையில விளையாடும் போது தண்ணியில விளையாடும் போதுன்னா ஆண்டவனை பாடணும் ஆண்டவனை பாடும்போது ஆண்டவனை பற்றி தெரிஞ்சாதானே பாடலாம் தெரிஞ்சாதான் பாடலாம் உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது என்ன பண்றது அப்பதான் ஒரு பெண்ணுக்கு என்ன வந்தது அந்த கோவில் இருக்கிற பாட்டி கிட்ட கேட்டா தேவலான்னு தோணும் சரின்னு அந்நேரத்துக்கு போகுது அந்த கோயில் பாட்டியும் பாட்டிக்கெல்லாம் தூக்கம் வராதில்ல அதனால இப்படியா மேல வந்து அது நாலு மணிக்கே எந்திரிச்சிட்டுது நீராடி நீரும் ஆடி அந்த கோயில் பணியை தன்னால் ஆனது செஞ்சுட்டு சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு உட்காந்துருக்கு அப்ப போய் இந்த பெண்கள் எல்லாம் உள்ள போன போனா என்ன பாட்டு என்ன பாட்டு இது ஆமா பாதாளம் ஏறினும் கீழ் சொற்கொழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவீ பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோடன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகள் நேர போச்சு போனா அந்த பாட்டி இருக்கிறாங்க சின்ன சிறுசுகள் இதெல்லாம் வீட்டிலேயே எல்லாம் வீட்டில் பயிற்சி கொடுத்துருக்காங்க போய் அடியவரை கண்டா வணங்கணும் அது போல பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் வணங்கணும் ஆனா கோயிலுக்குள்ள வணங்கப்படாது அடியவரை கோயிலுக்குள்ள இருந்தால் ஆண்டவனை தான் வணங்கணும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அதனால நேரா போனோம்னா அந்த பாட்டியே தொட்டு கும்பிட்டு என்ன அடியம்மா இந்த நேரத்துல அஞ்சு மணிக்கு சின்னஞ்சரிசா இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க உங்களை பார்க்கதான் பாட்டி ஆமா போ என்ன பாட்டி என்னமோ பண்ண போற இதெல்லாம் பழைய கேபிஎஸ் பாட்டியா போட்டுக்கணும் ஏண்டா ராஜா என்னையாம நான் இந்த பெருப்பா ஆண்டவன் இருக்கிறான் அவங்கள கும்பிடுப்பா அவங்கள கும்பிடுப்பா இல்ல பாட்டி அவங்க ஆண்டவன் கோயிலே நீங்க பணி செய்றீங்க பாட்டி நீங்களும் எனக்கு எல்லாம் பெரியவங்க தானே பாட்டி உங்களை வணங்கிட்டான்னா என்னமோ போ சரி சரி ஓகே ஓகே சரி என்ன இந்த இடத்துல எப்படி வந்தீங்க அப்படின்னு பாட்டி நாங்கள் அது மாதிரி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறிக்கோளோட விளையாடுறோம் பாட்டி குளத்துல குளிக்க போறோம் அப்ப ஆண்டவனை பாடணும் அது எங்களுக்கு ஒன்றும் தெரியல பாட்டி அப்படின்னு அப்படியா ராஜா எனக்கு மட்டும் என்ன